இருமதி விளைவின் ஒருமதியில் ஒருமையில் பிழைத்தும் ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆனா அந்த ஒரு மாசம் இருந்த விட கொஞ்சம் வளர்ந்து இருக்கணும் சிலது வளர்ச்சியே இல்லாம ஒரு மாசம் இருந்தவாறு இருந்ததன் இருந்தபடி இருந்து காட்டிக்கின்னு அப்பவும் எஸ்ஐயா வர முடியாது எஸ்ஐயா வரணும்னா ஒவ்வொரு அணுவும் ஆண்டவன் தந்தது தெரியுமில்ல ஆமா இந்த சும்மா அஞ்சரை அடி ஆறு அடி வளர்ந்தவனே போய் டேப்பில் அளந்தா மட்டும் போதாது பெருமான் காலையும் விழணும் என்னை வந்து குள்ளமா பிடிக்காம ரொம்ப பெருத்த சாப்பிடிக்காம வட வடன்னு வச்சு அஞ்சரை அடியும் கொடுத்து எசை வேலையும் சில்லறை இல்லாம கிடைச்சதுன்னு சொன்னா அடாடா ஆண்டவனே கொடுத்தது தானே இருக்குது செலக்ஷன்லயும் நான் போய் நான் தான் ஜெயிச்சு இவர் ஒருத்தர் தான் இசை நேரடியாவே தேர்ந்தெடுக்கப்படுவது காவல்துறையில இல்லாம அப்படின்னு சொன்ன அதெல்லாம் ஆண்டவன் தந்ததுன்னு அதனால இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்து ஒருமைன்னா அந்த மாதிரி சின்ன முட்டையாவே இருந்துடாம வளர்ச்சியும் இருந்தது வளர்ச்சி சரி இப்பொழுது மும்மதி தன்னுள் அம்மலம் பிழைத்தும் மூன்று மாசம் ஆச்சுன்னா தாய் குளத்துக்கு பாவம் இந்த மசக்கைங்கிறது ஒண்ணு வரும் எதிர்த்திங்களாமோன்னு இருக்கும் பாவம் எதிர்த்திங்க கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் நிறைய சாப்பிட்டா தேவலான்னு தோணும் மாங்காய் இது ஒண்ணும் இல்லை ரெண்டு மண்ணையாவது இப்படி தெல்லி இப்படி வயது போட்டா தேவலான்னு தோணும் யாராவது பார்த்துடுவாங்களேன்ட்டுன்னு என்னம்மா மண்ணு தள்ளுற ஒண்ணுமில்ல எறும்பு பாவம் இங்க யாரையும் குறிப்பனல்ல கற்பனையே அதனால அப்படிலாம் ஆனா உண்மையா சொல்றேன் இந்த குழந்தை பிறந்த பிறகு நீங்க என்னமோ காப்பாற்றுகின்ற பொறுப்பு டாயர் எடுத்தாரேன் நீங்க இது கலையிறேன் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது கலையிறேன் பள்ளியிடமனோட இந்த பத்து மாசம் வச்சிருக்கிற பொறுப்பு அவங்களுக்கு தான் அது தாய் குளம் தாய் அதனால் அந்த மூன்று மாசம் வந்தவன் அம்மதம் பிழைத்தும் அந்த மயக்கம் ஏக்கம் போகும்போது திடீர்னு உன்னோட ஒண்ணு சாப்பிட்டதுன்னு கருவு கூடும் சரிங்களா என்ன தேவலான்னு தோணும் அந்த நேரத்துல என்ன பண்றது அதுக்கெல்லாம் தப்பியும் இது இப்பொழுது ஈரிரு திங்களில் நான்கு மாசம் ஆச்சு அப்ப என்ன பேரிருள் பிழைத்தும் பேரிருள்னா ஒரே அந்த அதாவது அந்த அந்த வளர்ச்சியில சில குழப்பம் அப்ப நம்ம இந்த பயிர் வரும்போதே கூட ஒரு சில சமயங்களில் வந்து சில பயிர் சமயத்தில் கொஞ்சம் வாட்டமா இருக்கும் அது எதுனாலும் ஏதோ ஒண்ணு நோய் சார் அப்படின்னு இருக்கும் கழிச்சிங்கன்னா அப்புறம் ஜில்லுன்னு வளர்ந்துருது அப்படி அது மாதிரி இருக்கிற அமைப்புல ஏதேனும் அது வந்து அந்த கரு கெடுப்பதற்குரிய நிலையிலிருந்து அது கட்டு நீங்கிடுமா நான்காம் மாசத்துல அப்புறம் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைக்கும் சில சமயங்கள்ல வளர்ச்சியில வரும்போது கொஞ்சம் விரைவா வளர்ந்துட்டதுனாலோ அல்லது ஒண்ணு வளரலன்னா முஞ்சுகள் செத்து போறது உண்டு பாப்பா முழுகாம இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அது ஏன் கேக்குறீங்க போன மாசம் அப்படி போனதும் போதும் இறந்தாலும் போச்சு முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஆறாம் மாசத்துல கொஞ்சம் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க அந்த பாப்பா என்ன முழுதாம இருக்கோ அதுவே உங்களுக்கு என்ன இல்லை நீங்க பைப்புக்கு போச்சு மெதுவா போச்சு கொஞ்சம் வயசும் பயிர் ஆறுல கொஞ்சம் அப்படி மெதுவா வரும் உள்ள இருக்கிற வளர்ச்சி உள்ள தேவலாம் பேர பறக்க போறாங்க நல்ல பேச்சு பறக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா இருக்க மாட்டானு எப்படி சும்மா இருந்தா அது எப்படி மனுஷனா அதனால அதை ரெண்டு பேர்த்த போய் சொல்லுவானே அந்த பாப்பா கல்யாணம் ஆச்சா ரெண்டு வருஷம் இருக்குமே இல்ல ஒரு வருஷம் தான் இருக்கு ஆறு மாசம் அதுக்குள்ள உனக்கு என்ன வந்துட்டு அது ஏப்பா இல்ல ஏதோ அந்த குழந்தைகள் மங்களம் என்ப மணிமாட்சி மற்ற நன்மக்கள் பேருன்னு ஆசீர்வாதம் பண்ணார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் இல்ல மங்களம் என்ப மணிமாட்சி அப்படின்னார் கல்யாண வாழ்த்து கூப்பிட்டாங்க அவரை ரொம்ப அவரு குரலா தான் வாழ்த்துவார் அரை மணி நேரம் மைக்க பிடிச்சி பிராணம் எடுக்க மாட்டாரு அதனால மங்களம் என்ற மணிமாட்சி அப்படின்னார் பெரியவங்க வந்து வாழ்த்தினதே பேசினார் மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு அப்படின்னார் சிவன் ரெடியா இருக்கு சாப்பிட்டு வந்துட்டாரு திருவள்ளுவர் வாழ்த்துறைன்னா அவ்வளவுதான் இருக்கும் ஆமா ஆமா திருமண வாழ்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு அறியப்படாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் நான் படிக்கிற காலத்திலேயே பிள்ளைகள் எல்லாம் ஏன்னா அன்னைக்கு வரவங்க எல்லாம் கவரை வச்சு கொடுக்கணும் முக்கிய நோக்கம் அவங்களுக்கு சாப்பிட்டுணும் இந்த ரெண்டும் செஞ்சா கல்யாணத்துக்கு போனதா அர்த்தம் ஒன்னு மொய் வைக்கணும் இன்னொன்னு சாப்பிட்டு என்னங்க நீங்க நம்ம கல்யாணத்துக்கு சாப்பிடாம போயிட்டீங்கன்னு கேட்பாங்க அதனால சாப்பிட்டு அவங்களுக்கு தெரியும்படியா முன்ன போனா கூட நான் நம்ம வீட்டு கல்யாணத்துல அருமையா வரவாயில சாப்பிட்டுடுங்க என்னாரு அதனால அப்ப என்ன அர்த்தம் போறேன்னு அர்த்தம் தவற வைக்க கொடுத்தோம் இது ரெண்டும் முக்கியமானது இந்த இரண்டுல இது செஞ்சுட்டு அம்பாடு போயிட்டு இருக்கலாம் அது இது மற்ற இது திருவள்ளுவர் அப்படிலாம் மற்றதை நன்கலம் நன்மக்கள் பேரு இது பத்தாவது குரல் மங்களம் என்ற மணிமாட்சி ஆறாவது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் அதுல மங்களம் என்ற மணிமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் அங்கேயும் நன்கலம் மக்கட் பேர் அல்ல நன்மக்கட் பேரு அங்கதான் அண்டலயம் இந்த ரெண்டு எழுத்து ஏயா போட்டார் அளவு மக்கட் பேருன்னு சொல்றது தானே அப்படின்னாரு என்னமோ சேர்த்துட்டார் அடுத்த குரல் பார்ப்போம் மக்கட் பேர் அடுத்த குரல் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட் பேர் அல்ல பிற அங்கதான் சுத்துது கைய மக்கட்பேர் அல்ல பிறன்னு அறிவு அறிந்த மக்கட்பேர் அல்ல பிற யாம் அறிவதில்லை நாம் மதிக்கிறது இல்லை ஏதோ அரியன் பழக்கம் அப்படிதான் நல்ல ஆளப்பா இந்த அறிவறிந்த அறிவறிந்த அதை விட மாட்டேங்கிறாரு பின்ன எதுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற மாடு தான் கண்ணுட்டி போடுது அல்லவா கோடியும் தான் முட்டையிடுது நீயும் தானா சிவ சிவ மக்கள் தாமி ஆறறிவு உயிரே மறந்துடாதரா சொல்லாப்பித்து மறக்காதுன்னு இப்படி எல்லாம் ரொம்ப அருமை அஞ்சு திங்களில் அஞ்சுதல் பிழைத்தும் ஆறு தெங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்வுவி பிழைத்தும் ஏழாவது மாசத்திலே சமயத்தில் பிறந்துடும் இந்த இடையில பிறக்கிறதுங்கிறது வரும்போது முதல் ஆறு மாசத்துல வந்து பிறக்கிறதுங்கிறது ரொம்ப அது செத்தேப்படும் இந்த மாதிரி ஏழாவது மாசத்துல பிறக்கிறது சப்போஸ் கொஞ்சம் ஒரு ஒரு ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் இருந்து போடும் போச்சு அப்படின்னு அல்லவா இப்படி பண்ணும் ஏழு எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் எட்டாவது மாசம் வயிற்றுல அது கொஞ்சம் ஏறத்தாலவே முக்கால் வாசி மேல வளர்ச்சி ஆகும் சின்ன வயிற்றுல சாதாரண அஞ்சு இட்லிக்கு ஏழு இட்லி தின்னாலே என்ன பாடுபடுறோம் சோடா எங்க சிஞ்சர் வீரங்க சோடா எங்க சிஞ்சர் வீரங்க எங்க ஏன் கொஞ்சம் காலையில் சாம்பார் நல்லா இருந்தது ஒரு ஏழு இட்லி தின்னுட்டேனா அப்படின்னு இந்த அஞ்சுக்கு ரெண்டு ரெண்டு தின்னாலே எப்படி இருந்ததுன்னா அவங்க ஒரு சிசுவே வயிற்றுல வைக்கிறதா எப்படி இருக்காங்க சிவ சிவ சிவ சிவ அதனாலதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் மாதா பிதா ஒரு தெய்வம் தாய் சொல்லிதான் அப்புறம் தான் தந்தை தாய்ப்பேன்னு சொன்னார் ஆனா தாயை சொல்லி சொன்னார் அம்மையே அப்பா இதெல்லாம் சொல்ல காரணம் இந்த ஆன்மாவுக்கு அந்த பத்து மாசம் தாங்கியும் பின்னால தன்னுடைய பாலை கொடுத்து வளர்க்கின்ற ஊட்டி வளர்க்கின்ற அந்த அறிவிப்பாடு தாய் கொடுக்கும் இப்படி மறக்கிறது மறந்தாம மனுஷன அதனால் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் கட்டம்னா உருளும் திருளும் அதை நீங்க இவங்களுக்கு பார்க்க முடியாது பெண்பாலா இருக்கு பசுமாட்டை வளர்த்தீங்கன்னா பார்க்கலாம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் என்ன தீனி தின்னுக்கிட்டே இருக்கும் தின்னும் போது அப்படிங்க வாய்த்த ஏன்னா முட்டும் பாவம் முட்டும் என்னமோ நான் வேலை இருந்ததுனால ஒரு ஒரு ஒரு ஆறு வருஷம் மாடு வச்சிருந்தேன் பசு மாடு ஏன்னா கொஞ்சம் கிராம மாதிரி இருக்கணும் அப்படியெல்லாம் வைக்க முடியாத ஒரு காலம் இருந்தது ஆனா இருந்தேன்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை நான் பிடிச்சு கட்டி நல்லா குளிக்கப்படுத்தி நெத்தியில பொட்டு வச்சு அவதிக்கரையை வாயில திணிச்சு கொடுத்து சாம்பிராணி பண்ணணும் ஏன் பசு அவ்வளவு சிறப்பு அல்லவா இப்பெல்லாம் முடியல அப்புறம் ரொம்ப அருமையா கண்ணுடி மேலே ரொம்ப அன்பா இருக்கும் நல்ல குழுவில் நடுக்கம் என்ன சொன்னோன்னு நான் ரொம்ப சின்ன பிள்ளை அப்படி செஞ்சேன்னு சொல்றாங்க வீட்டுல என்ன போர் எடுத்து போத்திட்டு போய் கொடுத்தாங்கன்னு அதை போய் போத்துவோம் அது அப்படான்னு எந்திரிக்கும் மக்கு பயில ஏன்டா போய் கண்ணுட்டி போத்துறேன் கண்ணுட்டி நடுங்குதுமா மக்கு நடுங்குதான் இப்போ ஆமா இது போய் போத்தனா என்ன பண்ணது தடாப்படான்னு எந்திரிச்சிடாதா எந்திரிக்கும் என்னமோ அப்படி எல்லாம் இருந்த ஆள் தான் என்ன பண்றது அதனால எட்டு திங்க அதனால அந்த மாதிரி கண்ணுட்டி முட்டும் அது போல இவர்களுக்கு அந்த சிசு அப்படியே அங்கங்க அப்படி அந்த பிறழ்ச்சி இருக்கும்ல அந்த பிறழ்ச்சியினால இவங்களுக்கு கொஞ்சம் கடினப்படுவாங்களாம் அதெல்லாம் நாம் இந்த பிறவியில் அறியாதவாறு ஆடவனாய் பிறப்பித்து இந்த பிறவியில அறியும்படியாக தாய்மாரால் படைக்கிறாங்களே என்ன பண்றது எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் ஒன்பதுல குழந்தையே பிறந்துடும் இல்ல ஒன்பதாம் மாசத்துல இவங்க சில மேல அதுதான் ஏழாவது மாசம் கூடுமான வரைக்கும் ஏழாவது மாசம் அந்த காப்பிடுவது எதுக்குன்னு கேட்டா காப்புங்கிற அந்த வளைய கால் வளைய காப்பு போடுறது எதுக்குன்னு கேட்டா ஒரு கால் அதுக்கப்புறம் ஏழு மாசத்துல வந்து இந்த ஒண்ணு அபாரிஷன் ஆகாது நீங்க பாட்டு அஞ்சு மாசமே போட்டு ஏழு மாசம் போச்சுன்னு சொன்னோன்னு நாம செலவு பண்ணதுல ஒண்ணும் இல்லை நம்ம பிள்ளைக்கு நம்ம செலவு பண்றோம் இவங்க சும்மா இருக்க மாட்டான் இது அஞ்சாவது மாசத்துலயே போட்டுது அதுக்கு ஆனா அதுன்னு கூட்டுது அவனுக்கு ரொம்ப பெரிய குஷி வந்த பயனில் சொல் பாராட்டுவானி மகனல் மக்கட்பதறின்னு சொன்னாங்க திருவள்ளுவர் இந்த பயன் இல்லாத சொல்ல எதுக்கு பேசுற இப்ப என்ன அவங்க வீட்டுல அந்த மாதிரி ஆனா உனக்கு என்ன என்ன நன்மை வந்துருது அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி மக்கூப்பையில நீ உன்னால மனுஷன் சொல்ல மாட்டேன்டா பதறன்னு சொல்ல போறான்ட்டார் திருவள்ளுவர் இப்படிலாம் அது ஊர்ல இருக்கும் வேற கிண்டல் பண்ணுவாங்க அதுக்காகத்தான் ஏழு மாசம் ஆக்குறது ஏழு மாசத்துக்கு மேல கூடுமான வரைக்கும் அபார்ஷன் ஆகாது ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா அந்த குழந்தையே அந்த இது மாதிரி அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே ஒரு எண்ணம் வந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன இளைஞர்களா இருப்பவங்களுக்கு வேணா தெரியணுமே தெரியல என்ன நல்லபடியா இருக்கணுமே பிறக்கணுமே என்ற ஒரு வருத்தம் இருக்கும் எவ்வளவு கஷ்டம் தொல்லையா நீங்க வந்து எல்லாம் டாக்டர் எல்லாம் வர்றாங்க அப்பெல்லாம் தானே தான் பிரசவம் சிவப்பிரசம் ஆனா சிவப்பிரசமே ஆகும் அதுல ஒண்ணும் தப்பு இல்லை ஏன்னா அது மாதிரி அதெல்லாம் பழக்குவாங்க கொஞ்சம் கூட்டுமா நிறைய வேலை செய்வேனா கொஞ்சம் குனிஞ்சு நிமிடணும் அப்பதான் நல்லது அந்த குழந்தை பிரசவத்துக்கு பேசாம உட்கார வச்சுட்டா நமக்கு பொண்ணுக்கு செல்லம் கொடுத்ததுதான் ஆனா கஷ்டப்படும் அப்புறம் அதுக்காக ஒரே நீங்க வந்து தனி தூக்கிட்டு வர முடியாது அதனால குனிஞ்சு சமையல் பரு பருமாறுப்பா தாத்தாவுக்கு பருமாறு அப்படின்னா குனிஞ்சு இன்னொரு இட்லி வைக்கணும் அப்புறம் இன்னொரு இட்லி எடுக்கணும் சட்டி கொண்டாந்து ஊற்றணும் அப்படி குனிஞ்சு நிமிடம் இருந்ததுன்னா நல்லதும்பாங்க அதுக்கு கிராமங்கள் அதனால ரொம்ப அருமை அந்த தெருவில் ஒரு பெண் அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னு கேட்டா ஏழு மாசம் எட்டு மாசத்துனா அங்க அக்கமத்தில் இருக்கவங்க அப்படிலாம் கிராமம் பரஸ்பரமா இருந்தது பயப்படாதம்மா எது வேணாலும் என்ன கூப்பிடு நான் அஞ்சு புள்ள பெத்தவ அப்படிலாம் வெளிப்படையா சொல்லுவாங்க கவலைப்படாது இதுன்னு என்ன கூப்பிடு பண்ணி வந்துடுவாங்க போகும்போது வரும்போதெல்லாம் எப்படிமா எப்படி இருக்கு நல்லா சரிவே அதெல்லாம் நல்லா அப்படியே பறக்கும் நல்லா பாரு ஒன்று மாதிரியே பையன் பறப்பா கவலைப்படாது என்னெல்லாம் சொல்லிட்டு போவாங்க இப்ப இல்ல தொட்ட ஒண்ணு ஹாஸ்பிட்டல் அப்பெல்லாம் கிராமங்கள்ல அப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளவு தாளாட்டி பால் ஊட்டி செய்வார் எல்லாம் போடுறது அனையமா எங்க இதுல கூட என்னுடைய அமைப்புல குழந்தை பிறந்ததெல்லாம் மருத்துவமனை போகல ஆனா பேரப்பள்ளிகள் போய் தான் வருது என்ன பண்றது இவ ஜீவ தலைமுறையே மாறி போச்சு <laughs> எனவே இல்லை எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதர் துன்பமும் பிழைத்தும் ஒன்பதுல அது மாதிரி குழந்தையாவே கூட அரையும் குறையுமா பிறந்தது உண்டு அல்ல அது அப்புறம் ஆனா இப்ப கூட உண்டு அது வந்து பெட்டியில வச்சு பாதுகாத்து அப்படியே கொண்டு வருவாங்க ஏன்னா அந்த வளர்ச்சி வரணுங்கிறதுக்காக ஐயா இன்னும் ஒரு மாத வளர்ச்சிக்கு முன்ன பிறந்துட்டுது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுன்னா போச்சு அதனால ஒரு மாசம் மருத்துவமனையிலேயே இருந்து அது வளரணும் நல்லபடியா அப்படியும் இருக்குது அல்லவா இந்த ஒன்பது திங்களில் வருதர் துன்பமும் பிழைத்தும் அப்பா தக்க தசமதி பத்தாவது மாதம் என்ன தாயோடு தான்படும் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகம் ஒத்துக்குதா அப்படின்னு கேட்கணும் இந்த பிரசவ ஆஸ்பத்திரியே இருக்கு பாருங்க அவங்கள கேட்கணும் ஏன்னா அவங்க அதுலயே இருக்காங்க மற்ற ட்ரீட்மெண்ட் பண்றவங்கள விட ஸ்பெஷலிஸ்ட் அவங்க தானே அதனால இந்த பத்தாவது மாசம் இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு வந்த வருத்தம் சொன்னாங்க பத்தாவது மாசத்துல அந்த பிறக்கிற வரைக்கும் தக்க தசமதி தாய்ப தான்படும் துன்பம் உள்ள இருக்கிற குழந்தைக்கும் துன்பமா இருக்குமா உள்ள இருக்கிற குழந்தைக்கும் துன்பமா இருக்குமா தாய்க்கும் துன்பமா இருக்குமா இல்ல அப்ப குழந்தைக்கும் துன்பம் தனக்கும் துன்பம்னு சொன்ன அப்ப உள்ள இருக்கிற குழந்தைக்கு துன்பப்படும் அந்த உணர்ச்சி வந்துட மாட்டிருக்கு எந்த எங்க நூல் சொல்லுதியா உங்க ஆராய்ச்சியில இப்ப எம்பிபிஎஸ் அறிவுல என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க என்று கேட்கலாம் கேட்கலாம் இல்லை தக்க தசமதி தான் படும் துயரம் பத்தாவது திங்கள் அப்படி படித்தும் அந்த பத்தாவது மாசத்துல என்ன ஆச்சுனர் அந்த அதான் இருக்கு சத்தம் போடும் அப்படி இருப்பாங்க வயிற்று சாயம் கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க அது மாதிரி ஒரு நாள் அப்படி இருக்கு ரெண்டு நாள் அப்படி இருந்துவிட்டு சில குழந்தைங்க ரொம்ப சுகப்பிரசவம் அப்படின்னா அப்படி பிறந்துடும் பிறந்துடுனா இந்த பிறக்கிற வரைக்கும் துன்பம் பிறந்த பிறகு அது அப்புறம் உடைய துன்பம் எல்லாம் மாறிப்படும் அவர் உடனே அதை குளிக்கப்படுத்தி கொண்டாந்து அப்படியே மடியில கொண்டாந்து போட்டு இந்த ஆடி அம்மா அப்படியே உன்னை உரிச்சு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டாந்து போட்ட உடனே ஈண்ட பொழுதில் பெரிது வைக்கும் ஈண்ட பொழுதில் பெரிது வைக்கும் சைக்காலஜி இவ்வளவு கஷ்டப்பட்டமே தக்காதா சமாதி தான் படும் துயரம் பத்து மாசம் பற்றியே என்னது இந்த குழந்தைன்னு வந்த உடனே என்னது அப்ப என்னது இந்த பத்து மாதம் பட்ட துன்பமெல்லாம் மறந்துடுமா என்ன ராஜா என்ன வேணும் உனக்கு என்ன அப்படி பாக்குது முழிக்க முழிச்சு சும்மா சும்மா முழிக்கு முழிக்கு பாக்குது பாடுறானு அதனால <laughs> இப்படி எல்லாம் முழிச்சு பார்க்குது அப்போ பத்தாவது மாசத்துல குழந்தை பிறந்த பிறகு அது காலை பத்தி மகிழ்ச்சி வருவோம் அப்போ துக்க சாகர துயரிடை பிழைத்தும் சார் இப்படி போனா வயசு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நடத்துவீங்களா ஐம்பது வயசு நடத்துவீங்களான்னு கேட்டாரு என்ன ஓராண்டிற்கு பின் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை என்ன நீங்க அப்படியே வளர்த்தா எத்தனை வயசு வரைக்கும் வளர்க்கிற தொண்ணூறு வயசு வரைக்குமே சிவ என்ன ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை அப்படி ஆண்டுகள் இதோ ஓராண்டு ரெண்டாண்டு மூவாண்டு நான்காண்டு அப்படி வளர்ந்துதான் வளர்ந்து ஈண்டியும் இருட்டியும் என பல பிழைத்தும் இது இன்னைக்கு நடப்பது ஈண்டியும் இருத்தியும் சும்மா தொட்டு இருப்பாங்க குழந்தைய தொடப்படாது வளர்ச்சி குன்றும் வளர்ச்சி குன்றும் அப்படி வாயுங்கிறது ராஜாங்கிறது கையெழுத்து சும்மா விடாது கையில் அனுப்பிட்டு அசைக்கிட்டேன் நை கூட இருக்கியா இதெல்லாம் கருத்து வேற்றுமை லேசா வந்து தொலைக்கும் ரெண்டு பேருமே அந்த குழந்தைங்க சொல்றோம் இருந்தாலும் அவங்க போய் அப்படி சில பேர் அது போல இன்னும் சில பிள்ளைகளுக்கு ஈண்டியும் இருத்தியும் இதெல்லாம் தொட்டு அப்படி நெரிக்க எல்லாம் பேசிட்டு பாவம் பாவம் அது இடுப்பே வலிக்கும் இருத்தியும் அழுதுச்சுன்னு வச்சுங்க நீ லட்சம் அழுவு நான் ஏனத்தை விளக்கிட்டு தான் வருவேன் அழுவேன் என்னதான் அழுவேன் பாவம் இருத்தியும் அப்படி துன்பங்களும் கிராம மக்கள்கிட்ட தானே சோத்துக்கிறோம் எங்கேயாவது வேலை செய்யும் என்ன பண்ணும் இதுக்கெல்லாம் ஈண்டியும் இருத்தியும் என்னை பல பிழைத்தும் இன்னும் சில பேர் முரடர்கள் மன்னிங்க குழந்தை இப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறது இவனுக்கு வேணா அது வேணா இதா இருக்கலாம் வேணா இந்த வாலிபாலா பிடிக்கிறது அந்த குழந்தை நடுங்க அதுல இவனுக்கு இன்பம் அந்த குழந்தையினுடைய துன்பத்தை கண்டுமா இப்படி வருந்தணும் இதுல மகிழ்ச்சி பண்ணும் வச்சு கொஞ்சம் இதுன்னு எல்லாம் பாத்துக்க எனக்கு என்ன அதுன்னு ஏ ஓ ஓன்னு போட்டா இவன் விலங்கா பிறக்க வேண்டிய தப்பி கலந்துட்டாங்க விலங்கோட மக்கள் இணையர் இலங்கு நூல் கற்றாரோட இணையவர் அதான திருவள்ளுவர என்னது அந்த விலங்கோடு மக்கள் இணையர் அர்த்தம் ஆமா ஆமா கொஞ்சம் எப்படின்னா இயல்பா சின்ன குழந்தை அப்படிதானே கொஞ்சம் முடியும் சில இப்படி இப்படி பிடிச்சா அவர் ஆறாம் நாள் வரைக்கும் அதுக்கு வலிக்கும் ஆறாம் நாள் வலிக்க முடியாதா இது என்ன கொஞ்சம் அர்த்தமா சிவ சிவ லேசா அப்படி தட்டு என்னடா ராஜா அப்படின்னு சொன்ன சரி வடிச்சு விட்டா பத்து நாள் வரைக்கும் பால் குடிக்காம பண்ணிடுவான் இதெல்லாம் துன்பங்கள் ஈந்தியும் இருத்தியும் எல்லாம் திருவாசகம் சொல்லுது பாத்தீங்களா ஒரு கட்டம் இது இனி சொல்லாது இந்த பகுதி மட்டும்தான் சொல்லுவேன் கேளாயோ எந்த கதை <laughs> நம்ம கதைன்னு எனவே காலை மலமுடு கடும்பகற்பசிரிசி அடா பாவம் சாலை மலமுடு சிவசிவ சிவ இதெல்லாம் வீட்டுக்குள்ள நடந்தது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அல்லவா வெளிப்படையா எனக்கு மேடையில சொல்றோம் அவ்வளவுதான் சாலை மலமுடு சின்ன குழந்தையா இருக்கும்போது மலச்சிக்கல் இருக்காது பின்னாலதான் நமக்கு இடைஞ்சிடலாம் மலச்சிக்கல் இருக்கக்கூடாது காலையில எழுந்த உடனே மலான்னு வெளியே போயிடும் அது நல்லது அது குழந்தைகளுக்கு உண்டு அப்புறம் பின்னாலதான் நமக்கு இந்த நோய்கள்லாம் வந்து அதனால வந்துட்டேன் உடனே வேணா விடிஞ்சது விடியும் தெரியாது ஏன்னா இவங்களுக்கு இட்டு ஊத்துணும் பத்த ஊத்து எல்லாம் செய்யணும் அது சின்ன அது ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதை அப்புறம் உட்கார வச்சு இது பண்ணி எல்லாம் போய் அப்புறம் எடுத்து வச்சு அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு விளை செஞ்சது அப்புறம் திரும்பி இட்டு கிடைக்க வரலாம் இங்கே தெரியுமா இல்லை என்ன ஆகலையா நீங்க சட்னியா சாம்பாரா அப்படின்னு இவன் கேட்டுட்டு நீ சட்னி சாம்பார் வைக்கிறதா அங்க பாக்குறதா சிவ சிவ வித்தியாதிகள் எல்லாம் ஆகும் சில நாளைக்கு ரெண்டு கிடைக்கும் கிடைக்கும் இதனால நல்லா விடிஞ்சா விடியாது மூலம் உனக்கு வெளியே வந்துட்டாங்க நல்லா திருப்பி என்ன பண்ணுவோம் அதனால இப்படி எல்லாம் ஏந்திய மலமோடு இதெல்லாம் சொன்னார் திருவாசகத்துல ஏன்னா அவரும் ஒரு மனிதராய் திறன் பிறந்தானே எழுதினார் காலை மலமுடு பசி நிதி அது முதல்ல பசிக்க அனுபவம் பசிக்க அழுதுட்டு வெளியே போறதுக்கு அனுபவம் வெளியே போன பிறகு மீண்டும் பசி வந்துடும் அதுக்கு அழுவோம் இப்படியே மாத்தி மாற்றினா என்ன பண்றது பாவம் என்ன நீங்கள இவங்க எல்லாம் படுக்க வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு தூங்குற ராஜான்னு சொல்லிட்டு தாத்த போட்டு பிசைஞ்சு நெய் ஊற்றி பிசைவாங்க பிசையும் போது நெய்யின்னு ஆள ஆரம்பிச்சிடும் அல்லது வெளியே போடும் ஆனால் ஆணா இருந்தேன்னு தெய்வன் அரைஞ்சு காலில் உதப்பான் ஏன்னா இந்த முண்டத்துக்கு அவ்வளோதான் முடியும் மன்னிக்கணும் நானும் ஆண் தான் அதனால <laughs> அப்படியே அப்பதான் வாயில வச்சிருப்பாங்க முத வாய் ஏண்ட ராஜா ஏண்ட ராஜா வயிற்று வலிக்குதா வயிற்று பிள்ளைக்கு வயிற்று வலியாட்டா அப்படியே மூடிட்டு போவாங்க போய் அதுக்கு இருந்து பார்த்து இது பண்ணிட்டு அது அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகி இது ஆறி அளந்து மேலும் அதையும் தீண்டி மலத்தையும் இதையும் சாப்பிட்றாங்கன்னு தாய் தாயில கால விடணுமே மக்கு பயில மறந்துடுறான் மர மகாபாவி நீ சாப்பிடுவிய அதையும் தீண்டி எல்லாம் செஞ்சு விட்டு உடனே வந்து சாப்பிடுவியா அது அந்த தாய்மைக்கு தான் உண்டு தாய்மைக்கு தான் உண்டு முருகா முருகா அதனால அந்த காலை மரமோடு பகல் பசி நீசி ஒண்ணு வயசு கொடுத்தா ஒண்ணுன்னு அப்படி வெளியே போடும் வந்து திரும்ப பசிக்கும் திரும்ப என்ன கொடுத்தாங்கன்னா திரும்ப ஒண்ணு போகும் இப்படியே போடும் அப்புறம் இன்னொன்னு உண்டு அந்த காலத்துல விளக்கெண்ணெய் கொடுக்கறது இப்ப விளக்கெண்ணு ஐசி விளக்கு எண்ணெய் விளக்குக்காக ஊத்துகிற எண்ணெய் மக்கு இந்த சின்ன குழந்தையில விளக்கெண்ணெய் தினைக்கும் கொடுப்பாங்க ஒன்ன விட்ட ஒரு நாள் ஒன்ன விட்ட ஒரு நாள் ஒரு நாள் விளக்கெண்ணெய் மறுநாள் எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவாங்க ஒரு நாள் விளக்கெண்ணெய் மறுநாள் எண்ணெய் விட்டுருவாங்க ஏன்னா அந்த சின்ன குழந்தை என்ன சார் அவ்வளவு என்ன பெரிய என்ன விஷயம் அவ்வளவு வெப்பம் இருக்குமா அவ்வளவு வெப்பம் இருக்குமா மாறி மாறி அதனால இன்னைக்கு நல்லா என்ன எண்ணெய் தேய்ச்சி விட்டு அப்படியே நல்லா மாதிரி எண்ணெய் தேய்ச்சி விட்டா நல்லா தூங்குது பிள்ளை அப்படிம்பாங்க மறுநாள் வந்து பேதி கொடுத்துருவாங்க விளக்கெண்ணெய் அந்த குழந்தைய விளக்கெண்ணில பிறண்டுமே அப்படி பிறந்ததுனா தான் பின்னால அந்த குழந்தை எல்லாம் வளமும் இருக்கும் இதெல்லாம் காலை மலமு ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் என பல பிடைத்தும் காலை மலமுடு கடும்பகற் பசினிசி வேலை நித்திரை ஆத்திரை பிழைத்தும் அதனால தூங்கும் போது வாங்குற மூச்சு பசியில வருது யாத்திரை பண்ணும் போது புறப்பு நடந்தும் போது பொய்க்குன்னு போயிடுறது இப்படி எல்லாம் பிழைத்தும் இப்பொழுது இதோ பதினாறு ஆண்டுக்கு பின் பதினாறு ஆண்டுகளுக்கு பின் என்னென்ன கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒடுங்கிய சாயல் நெருங்கி உள் மதத்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பணித்து எய்த்திடை வருந்த எடுந்து குடை பறந்து ஈர்க்கிடை போகா இடமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் என்ன பதினாறு ஆண்டுகள் நிரம்பின தம்பிக்கினர் அதோடு இருக்கணும் பாத்தீங்களா திருவாசகத்துல பதினாறு ஆண்டுகளான ஒரு இளைஞன் அல்லவா அந்த என்ன மாதிரி இருப்பான் சடையை பிடிச்சி எழுப்பான் போக்குவரத்து எல்லாம் பண்ணுவான்ல அதெல்லாம் பண்றத சொல்லி இருக்குதுல திருவாசகத்திலேயா ஆமா பதினாறு வயது வந்த உடனே அந்த குழந்தை அல்லது பையன் இளைஞர் உலகம் அந்த இளைஞனாக இருக்கிற பையன் பெண்பாலோடு அந்த இச்சை கொள்வது இயற்கை ஏன்னா அந்த வயது காரணம் அதனால அந்த அதனால திருவாசகத்தில பெண்பாலாரை பற்றிய உடல் வர்ணனை எல்லாம் கிடையாது மிக ரொம்ப குறைவு ஆனா இங்க சொல்லுகிறார் அந்த பகுதியை மட்டும் படிப்போம் கருங்குடல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் கருமையான கூந்தல் செம்மையான வாய் வெண்மையான பல் எல்லாம் ஒண்ணும் அப்படியே நீங்க வந்து ஒன்னும் புதியதல்ல பொனிந்துரை அல்ல அதனால கருமையான கூந்தல் செம்மையான வாய் வெண்மையான பல் தார்மையில் ஒரு இங்கிய சாயல் நெருங்கி உள் மதத்து மயில் போன்ற சாயல் அப்படிப்பட்ட அந்த பெண் மார்பகத்தை வர்ணிக்கிறார் வெண்ணகை கார்மையில் ஒரு இங்கிய சாயல் நெருங்கி உள் மதத்து கச்சரணிமிருந்து கதிர்த்த முன்பணித்து எய்த்து இடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் இது மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் மனிதன் பெரும்பாலும் தவறு செய்யறதுக்கு இறங்கிடுறான் அப்படி தவறு செய்வது நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் ரொம்ப அருமையாக சொன்ன பகுதி இந்த பதினாறு வயது ஆன போது இப்ப பதினாறு வயதுல வந்து டென்த் தான் படிக்கிறான் பிளஸ் டூ முடிக்கும் போதே பதினேழு பதினெட்டு ஆயிடுது கல்லூரி படிப்புன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் எங்கிட்ட பாதி கிழமாயிடுது பாதி கிழம் ஏன் அதுக்கப்புறம் வந்து படிச்சு எம்ஏ படிச்சு எம்பில் படிச்சு பிஹெச்டி படிச்சு டாக்டர் எடுத்து போறாங்கன்னா ஏறத்தாலும் இருபத்தெட்டு ஒன்பது வயசு வரைக்கும் எங்கிட்ட போயிடுறாங்க பாவம் ஆனா அப்பொழுது முன்னே இருந்து நான் முன்னே சொல்லியிருக்கிறேன் பதினாறாவது ஆண்டு என்றால் அது தலைமகனுக்குரிய வயது திருமணமாகின்ற காலம் தொல்காப்பியத்தில் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டது அதை அப்படியே பின்பற்றியது நம்முடைய சிலப்பதிகாரம் அதுவும் கல்யாணம் தொடங்கும் போது எப்படி முயற்சி பண்ணும்னு கேட்டா பதினாறுல கல்யாணமே ஆயிடணும் எனவே பதினைஞ்சு வருஷம் அந்த பத்து மாதம் அப்படி அதுல அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும் ஈராறாண்டு அகவையான் ஈராறாண்டு இது ஆமா ஈரட்டாண்டு அகவையான் யார் கோவலனுக்கு என்ன வயசுனார் கல்யாணத்துல பதினாறு வயதுக்கு உட்பட்டவன் கண்ணைக்கு என்ன வயதுனாரு ஈராறாண்டு அகவையாள் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்டது ஆகவே பெண்கள் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்டும் ஆண் உலகம் பதினாறு வயதுக்கு உட்பட்டுமாக திருமணம் சொல்லுது இப்போ பதினாறு வயது பன்னெண்டு வயது தான் திருமண வயது எப்ப அப்போ இப்ப போற ஆட்டோல எல்லாம் என்ன சொல்லப்படுது ஆட்டோ எல்லாம் சொல்லுது <laughs> ஆண் மகனுக்கு எத்தனை வயது பெண்களுக்கு மட்டும் சொல்லிருக்கு அல்லவா பெண்கள் இருபத்தி ஒண்ணு பெண்களுக்கு திருமண வயது இருபத்தி ஒண்ணு என்று எப்போ இருபதாம் நூற்றாண்டு கிமு மு தொல்காப்பியர் காலம் ஏன் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காலம் எல்லாம் கூட என்னன்னா பெண்களுக்குரிய வயது பதினாறு ஆண்களுக்கு இது பன்னிரெண்டு பெண்களுக்குரிய இது ஆண்களுக்குரிய வயது பதினாறு பெண்களுக்குரிய வயது பன்னிரண்டு திரும்பி போட்டாங்க இருபத்தி ஒன்னு ஆகிட்டு <laughs> இப்படி ஆயிட்டு அதற்குரிய காரணம் முன்னவனா சொல்லியிருக்கிறேன் தமிழருடைய வாழ்வியல் அவ்வளவு வந்து தமிழருடைய வாழ்வியல் போல வேற வாழ்வியல் இருப்பதாக நமக்கு தெரியல நமக்கு நாம் பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது இருந்தாலும் இருக்கிற இலக்கியங்கள் அப்படி சொல்கின்றன காரணம் என்னன்னா அந்த பதினைந்து பதினாறு ஆண்டு நிறைவு பெறுவதற்குள்ள அவன் தன்னுடைய படிப்பு முடிந்து ஒரு பணிக்கு வந்து பணின்னா இந்த மாதிரி பணியே கிடையாது அவரவர் தான் தான் இல்லத்துல பணி செஞ்சாங்க தவிர அரசு கொடுக்கிற பணியை ஏற்றதுங்கிறது ரொம்ப குறைவு ஆசிரியராக இருந்தவங்களாம் கூட ஆசிரியருக்கு யார் பணம் கொடுத்தா அரசு இருந்தது அரசு பணம் கொடுக்காது அவங்ககிட்ட படிக்கிற பையன் பணம் கொடுக்கணும் உற்றுடி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றி என்றுதான் புறநானூறு சொல்லுது ஆசிரியருக்கு வேண்டியதெல்லாம் செய்து ஆசிரியருக்கு வேண்டிய பொருளை கொடுத்து அவன் படிச்சுக்கணும் அவ்வளவுதான் கல்வித்துறை என்பது அவரவர் தாம் தாம் ஆசிரியனை விரும்பி படிக்க வேண்டுமே தவிர ஒரு அரசு இருந்தபடி எல்லாம் செய்யல ஆதலால் அவங்க என்ன அந்த பதினாறு வயதுக்குள்ள பையன் அந்த ஒரு ஒரு ஏனிங் பொருள் திரட்டும்படியான பையனாக ஒரு திருமண வயதுடைய பையனாக ஆறவர் ஆகத்துக்கு அந்த அளவு தகுதி பெற்றிருக்கிறான் பெண்ணுன்னா அதே மாதிரி பன்னிரண்டு வயதுல பெற்றாங்க அப்படிதான் இருந்து விட்டால் நினைக்கிறேன் என்னமோ தப்பு தப்புன்னு தப்பு அல்ல உண்மையிலேயே நீங்க அந்த வளர்ச்சி பதினாறு வயது வளர்ச்சி அவர்கள் சொல்வது போல நெறியும் நீர்மையுமாக வளர்ந்திருந்தால் நிச்சயம் அந்த பையன் ஒன்றும் தப்பல்ல சரியானவன் தான் அதே போல அந்த பெண் வளர்க்கப்பட்டிருந்தால் பன்னெண்டு வயசு சின்ன வயசு அல்ல சரியான வயது தான் அப்படி இருந்து விட்டால் இந்த கற்பழிப்பு அது இதுன்னு பேச்சுக்கே இடமில்லையே நீங்க பதினாறு வயதுலயும் பதினாறு வயதுலயும் கல்யாணம் ஆகுது ஆயிட்டுன்னு சொன்னா இந்த கற்பழிப்புங்கிற பேச்சே நாட்டுல வராது பெண்ணுக்கு வயது அது பாட்டு ஒரேடியா வந்து இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு கல்யாணம் ஆகாம பையனுக்கு முப்பது வயசு கல்யாணம் ஆகாம இருப்பதனால தானே இந்த மாதிரி சில சீர்கேடெல்லாம் அப்படி வந்துட்டு சரிங்களா ஆகவே அப்படித்தான் நம்முடைய திருமண வயது எல்லாம் இருந்தது எனவே இப்பொழுது தம்பிக்கு என்ன வயதுன்னு கேட்டா பதினாறு வயது அதனால அந்த காலத்தில் திருமணம் செய்து விட்டால் அவன் புறம் போக மாட்டான் புறம் போகேன் புறம்போகல் ஒட்டேரி எங்க இருக்குது திருவாசம் புறம்போகல் ஒட்டேரி அப்படி புறம் போனதைத்தான் திருவள்ளுவர் உலகம் தான் அருமையா கண்டிச்சது தங்களை இல்ல அது மாதிரி இருந்ததுங்கிற பழக்கத்தை சொல்லிட்டு ஆனால் அது தவறு என்று கண்டித்தது திருக்குறள் அந்த தவறு எப்படி ரெண்டு விதத்துல போகும் ஒன்று பிறருடைய மனைவியை விரும்பக்கூடும் அல்லது பொதுமகளிரை விரும்பும் இந்த பிறருடைய மனைவியை விரும்புதல் கூடாது என்பதை அறத்துப்பாலிலும் பொதுமகனிடத்தில் தொடர்பு கூடாது என்பதை பொருட்பாலிலும் மிக அருமையாக கண்டித்து பொருட்பெண்டில் பொய்வி முழக்கம் இருட்டலையில் ஏதில் பிறந்தடியற்று என்றான் ஒரு பெண்ணோடவா கூடுகிறை இல்லை பிணத்தோடு கூடுகிறாய் பெரண்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அருணொன்றோ ஆண்ட ஒழுக்கு ஆண்மை ஆண்மைங்கிறியடா இந்த பிறருடைய மனையை நோக்காது இருக்கிற ஆண்மைதான் பேராண்மை பேராண்மை அது அரண் மட்டுமா இல்லை சிறந்த ஒழுக்கமும் கூட என்றெல்லாம் பேசினார் அதனால ராவணன் ரொம்ப பெரிய ஆன்மீக ஆன்மீ உடையவன் இங்க நம்ம திருவள்ளுவர் கருத்து முடிக்க பேடி பெயர்னு அர்த்தம் ஏன் பிறன்மணி நோக்கி நான் எனவே பேராண்மை இல்லை நல்ல வேலை அங்க அழைச்சிட்டு போனா கூட அந்த பெண் விரும்புற வரைக்கும் தானாக விரும்புற வரைக்கும் வந்து ஒன்னும் தொடல அது வரைக்கும் கொஞ்சம் நல்லவன் நல்லவன் அது கொஞ்சம் தமிழர் பண்பாடும் கலந்துருக்கு அதோட தன்னை ஒரு பெண் விரும்பலன்னா அந்த விரும்பாத பெண்ணோடு கூடுவது ஆண்மைக்கு அழகல்ல என்றெல்லாம் புறநானூட்டில் சபதம் செய்திருக்கிறாங்க நான் இவனிடம் தோற்றேன் என்று சொன்னால் என்னை விரும்பாத பெண்ணோடு என் மாலை புரளுவதாக என்று சொன்னான் இந்த மாதிரிலாம் தமிழர் பண்பாடு மாதிரி வேற ஆய் எந்த பண்பாடும் இல்லை எனவே இந்த வயதுல இவன் எவ்வாறு என்ன செய்கிறான் ஈர்க்கிடை போக இடமுலை மாதர்தம் கூட்ட நயன கொள்ளையில் பிழைத்தும் அந்த பெண்பால் இச்சையில இருந்து தவறி வரணும் இவன் தவறணும் தவறு அதை நின்றும் நீங்கியும் பித்த உலகர் பெருந்துரை பரப்பினில் மத்த களிரனும் அவாவிடை பிழைத்தும் அருமையா சொன்னார் பித்த உலகர் எல்லாம் பொருள் வந்து நம்ம காண்பது நல்ல திருமுறையில பல்வேறு இடங்கள் நினைவுக்கு வந்தாதான் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் பித்த உலகில் என்று சொன்னா உலகத்துல எல்லாம் உலகம் எல்லாம் பித்தா இருக்குங்கிறாரு என்ன பித்த என்ன கீழ்பாகத்துக்கு போயிட்டு இருக்க துணியை கிழிச்சுக்கிட்டு இல்லையே என்ன பித்த உலகு திருவாசகம் வைத்த நிதி பெண்கள் மக்கள் குளம் கல்வி எனும் பித்த உலகு